அச்சோப்பதிகம் ஐம்பத்தி ஓராவது பதிகமாக நிறைவு பதிகமாக திருவாசகத்திலே அமைந்த அற்புதமான பதிகம் அச்சோ என்பது வியப்பை குறிக்கும் ஓர் இடைச்சொல் இத்தொகுதியிலே இருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்தும் இந்த சொல்லை கொண்டு நிறைவுறுதல் பற்றி இதை இப்பெயரை தலைப்பாக வைத்தனர் நம்முடைய சான்றோர்கள் தம் அனுபவம் மற்றவர் அறியாத ஒன்று என்று அடிகள் கூறுவதால் அனுபவ வழியன்றி அறியாமை என்ற குறிப்பை முன்னோர்கள் வரைந்தார்கள் முத்தி நெறி அறியாத முர்கரோடும் முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக் கருளியவாறு ஆர்வெறுவார் அச்சோவே என்று உள்ளமுருக கேட்கின்றார் அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் தம்மிடம் வேலைக்கு சேர்ந்த ஒருவனுக்கு உணவு உடை தந்து சிறிது பணம் ஊதியமாகவும் தருகின்ற முதலாளிகள் பலர் உண்டு பல வருடங்கள் கழித்து அதே வீட்டில் அவன் வேலையாளாகத்தான் தன் காலத்தை முடிப்பதும் உண்டு ஆனால் வேறு ஒரு முதலாளி இருக்கிறார் அவர் தனித்தன்மை உடையவர் அவர் தம்மிடம் வேலைக்கு சேர்ந்தார்க்கு உணவு உடை மட்டுமன்றி தம் தொழில் நுணுக்கமும் சொல்லித் தருவார் தம்மைப் போல அறிவுடையாராக்கி தம்மைப் போல ஒரு முதலாளியாகவும் ஆக்குவார் இவ்விருவரில் யார் உயர்ந்தவர் முதலில் கூறப்பட்ட முதலாளிகள் இவ்வுலகிலே மற்றை கடவுளர் ஏதோ சிறிது தருவர் ஆனால் சிவமோ இரண்டாவதாக சிந்தித்தோமை ஒரு முதலாளி அதுபோல தனித்தன்மை வாய்ந்த முதல்வர் அவர் தம்மைப் போலவே தம்மிடம் வருகின்றவரை சிவமாக்குவார் எனவே சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட தம்மைப் போலவே முதலாக ஆக்குகின்ற பெருமை உடைய சிவம் வேறு எந்த கடவுளுக்கு ஒப்பாகச் சொல்ல முடியும் ஆர் பெறுவார் மற்ற தெய்வங்களை வழிபடுகின்ற நிலையிலே இருக்கிறவர்கள் இதை பெற மாட்டார்கள் சிவத்தை வழிபடுகின்றவர்களே சிவமாகிற நிலை பெறுகின்ற அந்த அற்புதத்தை பெறுவார்கள் எனவே அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று பெருமான் கேட்கின்றார் திருவாசகம் முழுமையும் நாம் ஒரு குறிப்பை உணர்தல் வேண்டும் சீவனை சிவனாக ஆக்குதலே திருவாசகத்தின் நோக்கம் சிவத்திடம் சிவத்தையே பெறுதல் வேண்டும் என்பதுவே திருவாசகத்தின் நோக்கம் திருவாசகத்தை முருக வேண்டுவார்க்கு சிவம் தன்னை தருகிறது அதை நாம் அடைதல் திண்ணம் என்பதை நாம் உணர்தல் வேண்டும் திருச்சிற்றம்பலம் நெறியறியாத மூர்க்கரோடும் முயல் வேறே பக்தி நெறியறிவீர்த்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் மறுவீர்த்து சிவமாக்கியனை ஆண்ட அத்தல் எனக்கு அருளியாரே ஆர் பெறுவார் அறச்சோவே நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே அருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத குத்தந்தல் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் நருளியவாறு ஆர் ஆர்பெருவாரச்சோவே பொய்யெல்லாமே என்று உணர்முலையார் போகத்தே மையல் ஊரக்கடவேனை ஆடாமே காத்தருளே தையல் இடம் கொண்ட வீரார் தன் கடலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளிய ஆறு ஆர் பெறுவாரச்சோவே மன்னவனில் பிறந்து எங்கு மாண்ட வீழக்கடவே நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளிய யாரு யார் பெறுவார் சோவே பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர்கோர நிற்பே புன்னருள் பெற்றே அஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேன்று அருளிய ஆறு ஆர் பெறுவாரோவே வெந்து வீழும் உடல் பிறவி மெய்யன்று வினை பெருக்கி பொந்து குழல் போல் வளையார் புவிமுலைவே வேனை பந்தமறுத்தேனையாண்டு பரிசு அறையல் தூரி சறுத்து அந்தம் எனக்கு அருளிய ஆறு ஆர்பெருவாரச்சோவே தையலார்மையலிலே தாழ்ந்து வீழ நீ பையவே பாசமேனும் தாழ்வுருவே உயும் நெறி காட்டு வித்து ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளிய ஆறு ஆர்வெருவார் கோவே சாதல் பிறப்பு தடம் துணியில் தடுமாறி காதலின் மிக்க கலவியிலே வீழுவேனே மாதுவோரு கூருடைய பிராந்தல் கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளிய ஆறு ஆர்வெருவாரச்சோவே செம்மை நலம் அறியாத சிதழரோடும் திரிவேனை மும்மை மலம் மறுவீத்தே முதலாய முதல் வந்தாள் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளிய ஆறு அருள்வார் அச்சோ ஆர்வெருவார் அச்சோவே திருச்சிற்றம்பலம்